கடலில் வலைவானம் கடல்ல இருக்கிற பொருள்கள் எல்லாம் போகும்போது அங்கேயே வலை வீசி எல்லாம் இருக்கலாம் வலை வீசின படலம்னு திருவிழா கூட வருது அப்போ அந்த மாதிரி கடலையும் அவன் தான் ஆட்கொள்கிறான் எனவே இருந்து கடனாகவும் கடலிலிருந்து வலைவானனாகவும் வலை வீசுகின்ற சம்படவனாக இருந்தும் இப்படி எல்லாம் இருந்து காப்பாற்றுவான் அவன் வலைவானம் நாட்டில் பறிப்பாகன் ஆனா அடியேறி பொறுத்த வரைக்கும் படிப்பாக ஏன் இவரை வந்து ஆட்கொள்ளுகின்ற பொழுது படி என்ன குதிரை குதிரை மேல வந்து ஆட்கொண்டார் அதனால நாட்டில் படிப்பாகன் இப்படி எல்லாம் இருந்து ஏன் இது மாதிரி ரெண்டு மூணு விதமாலாம் வந்து வரான்னு கேட்டா எப்படியாவது இந்த ஆன்மாக்குடைய வினையும் நீக்கும் அதான் முக்கியம் நம் வினையை வீட்டி நம்முடைய நம்மிடத்தில் அந்த உயிரிடத்தில் இருக்கிற வினையெல்லாம் அழித்து அருளும் பெருந்துரையான் அப்புறம் அருள் செய்கின்ற திருப்பெருந்துறையில் இருக்கிற பெருமான் அம் பாவம் பாதம் மருளும் கட நெஞ்சு வாழ்த்து மருளும் கட கொஞ்ச நேரம் வணங்கிட்டு வரப்பாங்க சரிங்களா நீங்க வந்து ராத்திரி அருமையாக வீட்டுக்கு போகணும் சக்கர பொங்கல் வச்சிருக்கணும் வேண்டிய இது மாதிரி பிரயோஜனம் இந்த மாதிரி சுற்றி இதெல்லாம் விடக்கூடாது மருளும் கடன் எந்த மருள் அதனால அந்த மாய பிறவியை இருக்கிறாரே அந்த பிறவியை இருக்கின்ற அந்த மறு அந்த அந்த அறியாமை இருக்க அதையெல்லாம் திரும்பிடாரு பிறவிக்கு வித்தாக இருக்கிற அறியாமை ஆகிய கரு இருக்குதே விஷம் அது வந்து கடும்படியாக நீ வாழ்த்துத்தான் அப்பதான் பிறவி என்பது வராது என்று சொன்னார்கள் வாழ்ந்தார்கள் ஆவாரும் வல்வினையை மாய்ப்பாரும் தாழ்ந்த உலகம் ஏற்ற தகுவாரும் சூழ்ந்தமரன் சென்றிறங்கி ஏற்கும் பெறுவார் திருவார் பெருந்துரையை நன்றிறங்கி ஏற்கும் நமர் இங்க யார் திருப்பெருந்துரைய வாழ்த்துகிறார்களோ அவர்கள்தான் ஏன் என்ன செய்வாரு உண்மையாக எனக்கு நமர் நமர் என்ன சுற்றம் நம்ம சுற்றப்பாடு நமர் அதனால என்னுடைய சுற்றப்பாடாகும் அது மட்டுமல்ல நன்று இறங்கி ஏத்தும் நமர் உண்மையாக எதை வணங்கணுமோ அதை வணங்கி ஏற்றுகின்ற என்னுடைய எதை திருப்பரந்துரை ஏற்றி அல்ல என்று சொல்லுகிறார் ஏன் அப்படி திருப்பரந்துரை சொல்லணும் என்று கேட்டா அதுக்கு முன்னால சொல்றேன் வாழ்ந்தார்கள் ஆவாரும் இந்த உலகத்துல நல்ல வாழ்வாங்க வாழ்ந்தார்கள் யாரை சொல்லணும்னு கேட்டா திருப்பெருந்துறையை போய் யார் வணங்கினார்களோ அவர்களெல்லாம் வாழ்ந்தார்கள் வாழ்ந்துள்ளனர் வல்வினையை மாய்ப்பாரும் இந்த கொடுமையான வினையை யார் நீக்குவார்னு கேட்டா எங்க திருப்பெருந்துறையை போய் வணங்கியவர்கள் தான் அந்த வினையை நீக்க நீக்குவார் தாழ்ந்து உலகம் ஏத்த தகுவாரும் இந்த உலகத்துல எங்கெல்லாம் நம்முடைய அந்த நிலப்பகுதி இருக்காங்க இருக்குங்கின்றவர்கள் இந்த ஒருவரை ஏற்க வேண்டும் என்று சொன்னால் யார என்றா இவரை பயத்தனம் யார எங்க பெருமானு பயத்தனம் உலகம் ஏத்த தகுவாரும் சூழ்ந்தமரர் சென்றிரஞ்சும் ஏற்றி திருவார் பெருந்துரையை நன்றிரஞ்சி வாற்றும் ஏற்றும் தமர் யார் திருப்பெருந்துரையை வணங்கினார்களோ அவர்கள்தான் வாழ்ந்தார்கள் அவர்கள்தான் வல்வினையை மாய்ந்தார்கள் நீக்கினவர்கள் அவர்கள்தான் இந்த உலகத்தினாலே பாராட்டப்படுகின்றனர் இவ்வளவு பெருமை உடையவள் என்று சொன்னால் எங்கள் திருப்பெருந்துறையை வணங்கி தான் என்று சொல்லி பெரும் ஊரை கோயிலும் காட்டி அந்தனம் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் அறமுதே பள்ளி எழுந்தருளாய் திருப்பெருந்துறை அந்த ஊரில் பெருமான் சிவ சிவ அதனால திருப்பெருந்துறையை நம்ம எல்லாரும் போயிருக்கிறோம் அதனால இப்ப திருப்பெருந்துறையும் அப்படியே உள்ள ஆனா ஒரே இருட்டாதான் இருக்கும் ஏன்னா ரொம்ப உள்ள இருக்கு அந்த பெருமான் இல்லை உள்ள அப்படியே போய் அந்த ஒளியை அப்படியே முழுந்து வணங்கி விட்டு அப்படியே வரணும் வெளியில அந்த மாமரம் இது எந்த குருந்த மரம் இல்ல அந்த குருந்த மரத்துல இருக்கிற அந்த திருவடிவை தான் வணங்கணும் வெளியில வந்தோம்னு சொன்னா நல்ல ஒரு குடும்ப மரம் அது கீழே பெருமானப்படி அப்படி கால் போட்டுக்கிட்டு இருக்கார் இவர் அப்படியே நின்றுட்டு இருக்கார் யாரு மணிவாசம் அங்கதான் இருந்து நான் திருவாசகம் முற்றுவல் பண்ணணும்னு சொல்றேன் அப்போ இது மாதிரி நீங்க திருப்பெருந்துரை ஏத்தினீங்கன்னா நம்முடைய மணிவாசகருக்கு சுற்றத்தார் ஆகணும் நாம ஏன்னா நன்றி ஏற்றும் நமர் என்னுடைய சுற்றத்தார்னார் அப்ப யாரெல்லாம் திருப்பருந்து ஏத்துறாங்களோ அவரெல்லாம் மணிவாசனுடைய உற்றார் ஏன்னா அந்த உடம்போடு இருக்கிற உற்றாரை வேணான்ட்டார் உற்றாரை ஆண் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை ஆண் வேண்டேன் கற்பனும் இனியமையும் ஏ என்ன சாமி உங்களுக்கு என்னதான் வேணும்னா குற்றால தமிழுரையும் கூத்தா உன் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டும் அதான் பயன் இப்படி எல்லாம் இருக்காது எனவே இப்ப நம்ம நந்திரங்கி நம்ம எல்லாம் வாழ்த்துவாராம் பெருமான் இல்லைங்களா சரி நன்னி பெருந்துரையை நம்மிடர்கள் போயகல எண்ணி எழுகோ கழிக்கரபை பன்னின் மொழியாளோடு உத்தர கோசமங்கை மன்னி கழியாதிருந்தவனை காண் ரொம்ப அருமை நன்னி பெருந்துரையை நம்மிடர்கள் போயகல எண்ணி எழுகோ கழிக்கரசு கழிக்கரசின்னா எண்ணி எழு கோகழிக்கரசின்னு அர்த்தம் ஆனா சொந்தத்தினால அது எண்ணி எழுகோ கழி அப்படின்னு வருது இல்லைங்களா அந்த கோகடி ஆண்ட தாழ்வாழ்க அதனால அந்த கோகடிங்கிற சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணும் எண்ணி எழு கோகழிக்கரசை எண்ணி எழு கோகழிக்கரசை ஏ இந்த கோகழி நம்முடைய கோகழிக்கு அரசனாக இருக்கிற பெருமானை நெஞ்சே என்ன செய்யணும் எண்ணி எழு மனதால் நினைந்து எங்கே எழு மேல எழுப்பா நில்லு அப்படின்னா பண்ணின் மொழியாரோடு உத்தர கோச மங்கை மன்னி நேர இங்கிருந்து நம்முடைய உமைமையாரோட கூட இருக்கிற உத்தரகோசம் அங்கிட்டு வா போவோம் நேரா போய் கழியாதிருந்தவனை தான் அங்கே மங்கையை விட்டு இருக்கிற எங்க பெருமானி போய் பாருப்பா நெஞ்சே நீ கோகடி கோகடி ஆண்ட குருமணியும் வணங்கணும் உத்தரகோசம் மங்கையும் வணங்கணும் எங்க எழு புறப்படு போய் வணங்கு என்றெல்லாம் நம்மை ஆற்றுப்படுத்துகிறார் அதனால உத்தரகோசம் மங்கையும் திருப்பெருந்துறையும் அவருக்கு உள்ளத்துல அப்படியே ரெண்டு பதிகளும் பதிகளாகவே இருந்தது காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பமென பேணும் அடியார் பிறப்பகல காணும் பெரியானை நெஞ்சே பெருந்துறையில் என்றும் பிரியானை வாயார பேசு காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பமென பேணும் அழியார் பார்த்தீங்களா நம்ம கண்ணால் பார்ப்பதும் சரி காதால் கேட்பதும் சரி மூக்கால் வருவதும் சரி வாயால் அனுபவிப்பதும் பேசுவதும் சரி உடம்பால் அனுபவிப்பதும் சரி எல்லாம் பெருமான் தான் இது அப்படியே சுருக்கமாக ஒரு வரல சொல்லணும் அது தனித்தனியாக இருக்கு ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள ஒரே ஒரே வார்த்தை ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ளும் அளப்பெறும் கடனங்கள் நான்கும் சிந்தையே ஆகும் குணமரும் மூன்றும் திருந்து சாத்வீகமே ஆகும் இந்துவாள் சடையான் ஆடுமானந்த எல்லையில் பெரிய பிராணம் அல்லவா சுந்தரமூர் சுவாமிகள் இப்படி வணங்குறாராம் அது எங்கே சொல்லப்பட்டிருக்குல்ல சுந்தரமூர் சுவாமிகள் இது தில்லைக்கு சென்று வணங்கும் போது இப்படி வணங்கினாராம் என்னமோ அப்படி எனவே இந்த ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ளங்கிறமே அதுதான் இங்க நம்ம நினைக்கணும் ரொம்ப அருமை சரிங்களா காணும் கரணங்கள் எல்லாம் நம்முடைய கரணங்கள் எது அது ஐந்து பொருள்கள் இந்த அந்த கரணம் மனம் புத்தி சுத்தம் அகங்காரம் இது வேணாலும் சரி எல்லாமே காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என பேணும் அடியார் என்ன பேரின்பம் இந்த மனதினால எண்ணினாலும் அவன் தான் வாயினால் அவன் தான் கண்ணால் அவன் தான் இதில் வேற யாருமே இல்லை இன்னொரு பாட்டு கூட இருக்கு பழைய பாட்டு கண் அவனை காண்க இரு காது அவனை கேட்க வாய் பண்ணவனை பாட பதம் சூழ்க எண் நிறைந்த நெய்யொத்து நின்றானி நீல மணிப்பிடட்டானி என் கை இறைவணக்கம் பாடினவங்க நமக்கு முன்னாடி நாம இனி ஒரு பாட்டு பாட வேண்டியதே இல்லை அதனாலதான் நம்முடைய அப்பர் சாமி சொன்னார் சொல்லி எனவே சொல்லி ஏத்துக பாடினர் நீ ஒன்றும் புதுசா நீ ஒன்றும் பாடிக்கிட்டு பண்ணுவேனா பெரியவங்க பாடினதே பாடுறான் இந்த பாட்டுலாம் எனவே பேரின்பமென பேணும் அடியார் பிறப்பகல காணும் இப்படி இப்படியெல்லாம் அடியவர்கள் தன்னுடைய ஐந்து பேரறிவும் கண்களையே கொள்ள காண்பார்கள் கண்டு பிறப்பினை அறுப்பார்கள் அப்படிப்பட்ட பெரியோனி நெஞ்சே பெருந்துறையில் என்றும் பிரியாணி அவன் எங்கே இருப்பான் திருப்பெருந்துறையை விட்டு என்னைக்குமே பிரிய மாட்டான் அங்கேயே இருப்பான் பெரியானை இனி பேசணும் எப்படின்னா எப்பாவது அரை மணி நேரம் காமணி நேரம் இல்லை வாயார பேசு அதனால எங்க போனாலும் எங்க சொன்னாலும் உடனே அண்ணாமலையார் அண்ணாமலையார்னு சொல்றோமே அது போல பெரும் திருப்பெருந்துரையார் திருப்பெருந்துரையார் திருப்பெருந்துரையார் அப்படி ஏற்ற வேண்டும் என்று வாயார பேச வேண்டும் என்று சொன்னார் ரொம்ப அருமை பேசும் பொருளுக்கு இலக்கியதமாய் இலக்கியதமாம் இல்ல பேச்சிறந்த மாசின் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துரையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தினடி என் மனத்தே வைத்து நல்ல மருந்தினடி என் மனத்தே வைத்து பாருங்க நல்ல மருந்து யார பெருமானி அது என்ன நல்ல மருந்துன்னு பிறவி பிணி போக்கு மருந்து மற்ற எல்லா மருந்தும் ஏதோ உடல் பிணியை தான் போகும் அது கூட சில மருந்து மருந்துனா நாற்பத்தெட்டுனா ஒரு மண்டலம் சாப்பிடுங்க அப்படிதான் இருக்கும் ஆனா இந்த வந்து பிறவி பிணியவே போக்கும்படியான ஒரே ஒரு மருந்து இருக்குமானால் அது பெருமான் மருந்து இப்படி மருந்துங்கிறத நம்ம பெருமானை நிறைய பேசியிருக்காங்க நம்ம கும்பகோணம் பக்கத்துல அந்த கோவில் ஞாபகத்துக்கு வரல மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை பெருந்து தேவன் குடி தேவர் தேவைதிய அருந்தவ தோர்களும் அழிகள் வேடங்களே பெருமானுடைய திருவடியை பார்த்து கொண்டிருந்தா மருந்து வேற வேணும் மந்திரம் வேணுமாப்பா வேணாம் எல்லாம் இது நம்முடைய அப்பர் சுவாமியோட இந்த தேவாலயத்தில் மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை நான் அடிக்கடி சொன்னேன் வல்லான்னா நமக்கு தமிழனுக்கு விளங்காது எக்ஸ்பெக்ட் சொன்னாதான் வல்லவன் சொன்னா விளங்காது தமிழனுக்கு அது என்ன வல்லவன் எக்ஸ்பெக்ட் பா தான் கேட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு முன்னூறு ஆண்டுகள்ல அந்த ஆங்கிலம் வந்துட்டு ஆமா சிவம் அதனால இப்படிப்பட்ட பெருமான் சொல்றார் அதான் சொல்றார் பேசும் பொருளுக்கு இலக்கியதமாம் இலக்கியதம் இலக்கியதம் கேட்டீங்கன்னா நாம ஏதேன்னு பேசணும்னா எதை மையமாக கொள்ளணும்னா பெருமானத்தை மையமாக கொள்ளணும் அதான் இலக்கியம் இலக்கியம்னா லட்சியம் நாம நம்ம நம்ம வந்து அப்படியே வந்த குறிக்கோள் குறிக்கோளாக கருதணும் நம்முடைய என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் இறைவனாக இருக்கணும் அதான் பேசும் பொருளுக்கு இலக்கியதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பெருமானுடைய பற்றி புகழ்கின்ற இந்த நூல்கள் இருக்கே அது எல்லாம் இதான் இதுங்க இந்த மணி வார்த்தைன்னு சொல்றதே நம்முடைய மணிவாசனுடைய திருவாசமும் ஆகும் சரிங்களா <laughs> ஆமா வாய் மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி எனவே பெருமானுடைய அந்த அந்த இன்பியலாகி இருக்கிற பெருமானுடைய அந்த செயற்பாடுகளை எல்லாம் கருணை திறமெல்லாம் பேசுக பேசுவதோடு கூட பெருந்துரையே என்று திரு அடிக்கடி திருப்பெருந்துரை திருப்பெருந்துரை திருப்பெருந்துரை அந்த ஊர் பெயரை சொல்லுப்பா ஏன் திருவினை பெரும் துறை அது திருவாகிய பெருமானை பெறுவதற்குரிய துறை இடம் வழிகாட்டி ஆகிய இடம் அதுதான் எது திருப்பெருந்துரை தான் அதனால அதையே சொல்லுப்பா அதையே சொல்லு பெருந்துறையே என்று பிறப்படுத்தேன் ஆனா எப்படி நான் சொன்னேனாரு மனசை எங்கேயோ வச்சுக்கிட்டு சொல்லல என் மனதை எங்க வச்சுக்கிட்டேன்னு கேட்டா அந்த மருந்தினடி என் மனத்தே வைத்து பெருமானுடைய திருவடியை மனதில் வைத்து இப்படி வாயினாலும் சொன்னீங்க அப்போ நீங்க மனதினால கொள்ளாமல் வெறும் வாய் மட்டும் பேசினா பயனில்லை மனதிலும் எண்ணி அதை வாயிலும் பாராட்டும் போற்றணும் இப்படியெல்லாம் செய்தேன் என்று சொல்லுகிறார் ரொம்ப அருமை பிறப்படுத்தேன் நல்ல மருந்தினடி என் மனத்தே வைத்து இவ்வளவு பாட்டும் எத்தனாவது எத்தனாவது பாட்டு ஏழு தான் இல்லை ஏழு அதனால இது வந்து பத்திருந்து ஏழாக ஆயிற்றா இல்லது ஏழாகவே பாடினாரா அதெல்லாம் ஒன்று நமக்கு தெரியுது இனி ஆகவே இந்த இந்த பதியம் இந்த எங்கே பாடினது திருப்பெருந்துரை அருளியது என்பதுல எந்தவித இடர்பாடும் இல்லை ஏனென்றால் எல்லா பதியத்திலும் பாட்டிலையும் திருப்பெருந்துரை வருது எனவே அங்க பாடியிருக்கலாம் இதுல ஒன்றும் மாறுபாடு இல்லை